திருச்சிற்றம்பலம் திரு புருடோத்தம நம்பி அவர்கள் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் கோயில் வாரணீனருமலர் வண்டு கெண்டு பஞ்சமம் செண்பக மாலை மாலை வாரணிவன மூலை மெலியோ வண்ணம் வந்து வந்தீவை நம்மை மயக்குமாலோ சீரணி மணி திகழ் மாடமோங்கு தில்லை அம்பல தெங்கள் செல்வன் வரான் ஆரணையருள் பூரிந்து அஞ்சலென்பார் ஆவி என் பரம் என்றன் ஆதரவே ஆவியின் பரமென்றன் ஆதரவும் அருவினையேனை விட்டு அம்மா அம்மா பாவிவன் மனமிது பையவே போய் பனிமதி செடையான் பாலதாலோ நீவியும் நெகிழ்ச்சியும் நிறையழிவும் நெஞ்சமும் தஞ்சமிலாமையாலே ஆவியின் வருத்தம் அங்கீதாரறிவார் அம்பல தருள் நடம் ஆடுவானே அம்பல தருள் நடம் ஆடவேயும் யாது கொல் விளைவதென்றஞ்சி நெஞ்சம் உம்பர்கள் வந்து பழியாளர் முன்னே ஊட்டினர் நஞ்ச என்றேயும் உயேன் வன்பல படையோடைய பூதம் சூழ வானவர் கணங்களை மாற்றியாங்கே என் பேரும் பயலைமை தீரும் வண்ணம் எழுந்தருளாயங்கள் வீதியூடே எழுந்தருளாயங்கள் வீதியோடே ஏதமல் முனிவரோடெழுந்த ஞான கொழுந்தது வாகிய கூத்தனே நின் குழையணி காதினில் மாத்திரையும் செழுந்தட மலர் போரை கண்கள் மூன்றும் செங்கனி வாயும் என் சிந்தை வௌவ அழுந்தும் என்ன செய்கேனோ அரும்பூ நல்லலமரோ சடையினானே அரும்பூ அரும்பூனலமரும் சடையினானை அமரர்கள் அடி பணிந்தரற்ற அன்னாள் பெரும் பூரம் ஏறி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சம் கருந்தடமலர் போரை கண்டவண்டார் காரிகையார் முன்பென் பெண்மை தோற்றேன் திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பல தெங்கள் தேவதேவே தில்லை அம்பல தெங்கள் தேவதேவை தேரிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில் கொள் சோதி என்னோ ஏற்காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலை ஓடிடரே பாதமென் மலரடி நோவனி போய் அல்லி நில்லரு நடவாடில்லைங்கள் ஆரூயிர் காவலிங்கு அரிது தானே ஆரூயிர் காவலிங்கு அருமையாலே அந்த நர்மதலை நின் அடிபணிய கூர்நூனை வேர்படை கூற்றம் சாய கழல் பணி கோள மலைந்ததென்றால் ஆரி நீ அமரர்கள் குறைவிலாதார் அவரவர் படு தூயர் களைய நின்ற சீருயிரே எங்கள் தில்லை வாணா செய்யிழையார்கினி வாழ்வரிதே செய்யிழையார்கினி வாழ்வரிது திருச்சிற்றம்பல தெங்கள் செல்வனே நீ தாயினும் மிக நல்லை என்றடைந்தேன் தனிமையை நீனைகிலை சங்கராவுன் பாயிரும் புலியதள் இன்னோடையும் பைய மேலெடுத்த போர் பாதமும் கண்டே இவழிழந்தது சங்கமாவா எங்களையாளுடை ஈசனையோ எங்களையாளுடை ஈசனையோ இளமூலை மோகம் நேகம் முயங்கி நின்போர் பங்கயம் பூரை மூகம் நோக்கி நோக்கி பனிமதி நிலவத்தின் மேற்படற செங்கையல் பூரை கண்ணே மார்கள் முன்னே திருச்சேற்றம்பலமுடனே புகுந்து அங்கூன பணி பல செய்து நாளும் அருள் பேரின் நகலிட திருக்கலாமே அருள் பேரினகலிட திருக்கலாமென்று அமரர்கள் தலைவனும் அயனும் மாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏத்துகின்றார் இன்னம் எங்கள் கூத்தை மருள்படு மழலை மென் மொழியோமையாள் கணவனை வல்வினை ஆட்டியே நான் அருள் பெற அலமரும் நெஞ்சமாவாம் ஆசையை அளவருத்தாரிங்காரே ஆசையை அளவரு தாரிங்காரே அம்பலத்தருணடம் ஆடுவானை வாசனன் மலரணி குழல் மடவார் வைகலும் கலந்தேழு மாலை பூசல் மாசிலாமரை பல்ல ஓது நாவன் வண்போரோடோ தமன் கண்டுரைத்த வாசகமலர்கள் கொண்டே தவல்லார் மலைமகள் கண்ணவனை அனைவர் தாமே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்